ரிபுகீதை இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பிரம்மாத்ம சிந்தனை உரைக்கும் அத்தியாயம் அத்வைத்த பூரணமாம் பிரம்மம் அல்லால் அயலில்லை என்பதனை மீண்டும் மீண்டும் சத்திய சித் சுககனமாம் பிரம்ம ஜானம் சலனமர திருடமாகும் பொருட்டு சொல்வாம் சித்திரமாய் தோற்றிய இஜகஜீவாதி சின்மயமாம் பிரம்மமல்லால் வேறே இல்லை சுக்திகையில் தோற்றியிடும் ரசதம் வந்த சுக்திகையே அல்லாமல் வேறேயுண்டோ எப்போதும் அசத்தான ஜெகஜீவாதி இலாமையினால் இயம்புவதற்கிடமே இல்லை எப்போதும் சத்தான பிரம்ம ரூபம் ஏகமதால் இயம்புவதற்கிடமே இல்லை எப்போதும் உண்மை நிலை இவ்விதமேனோம் இவ்விவகாரத்த பிரம்மாபியாசம் எப்போதும் செய்பவருக்கிதமேயாக ஏகபர நிர்ணயமே இங்கு சொல்வாம் மகிமை மிகும் அகண்ட பர நிர்ணயத்தை மங்களபூர்வமாக படிக்க வேண்டும் விகலமில்லா விதியுடனே படிப்போருக்கே விக்னமே இல்லாமல்ல அகண்ட ஜானம் அகமதனில் எளிதாக உதிக்கும் இங்கே ஆதலினால் அகண்டபர நிர்ணயத்தை புகழ் பொழுது மங்களபூர்வமேயாக பூரணமாம் விதியுடனே புகழ வேண்டும் சத்திய சித் சுககனமாம் பிரம்மம் அல்லால் ஜகஜீவ பரங்கள் எல்லாம் இலவே இல்லை அஸ்திரமாய் தோன்றிய இஜகஜீவாதி அகிலமுமே அகண்ட பர பிரம்மேயாம் புத்திரனே நீ நானும் மற்றுள்ளோரும் பூரணமாம் பரபிரம்மஸ்வரூபம் தானாம் அத்வைத பூரணமாம் சிவன் தன்னானை அறைந்ததனில் அணுவே நம் ஐயம் இல்லை அகிலமுமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் அறிவுருவாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சகலமில்லா பரபிரம்மஸ்வரூபமே நான் சாந்தமதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் நிகரிலதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் நீக்கமிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் இகழ்விலதாம் பரபிரம்மஸ்வரூப நான் என்று எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் சத்தியமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சலனமிலா பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நித்தியமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நிரஞ்சனமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சுத்தமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சுககனமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் அத்வைத பரபிரம்மஸ்வரூப நான் என்று அழுத்தமுடன் நனவரதம் சிந்தை செய்வாய் புராதனமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் பூரணமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் சராச்சரமில் பரபிரம்மஸ்வரூபமே நான் சாஸ்வத பரபிரம்மஸ்வரூபமே நான் பராத்பரமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் பாசமிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் நிராமயமாம் பரபிரம்மம் நானே என்று நிச்சலமாய் நீ என்றும் சிந்தை செய்வாய் நாதாந்தமான பரபிரம்மே நான் நாடுவதற்கெட்டாத பிரம்மமே நான் வாதாந்தமான பரபிரம்மே நான் வாக்கு முதற்கெட்டாத பிரம்மமே நான் போதாந்தமான பரபிரம்மே நான் புத்தி முதற்கெட்டாத பிரம்மமே நான் வேதாந்த வித்யமாம் பரநான் என்றே வேறற எப்போதும் சிந்தை செய்வாய் தன்மயமாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் கயலில் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சதானந்த பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நிர்மலமாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நிராகார பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சின்மயமாம் பரபிரம்மம் நானே என்று ஸ்ரத்தையுடன் எப்போதும் சிந்தை செய்வாய் அமலமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் அகண்டமதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் விமலமதாம் பரபிரம்மஸ்வரூபமே நான் விகாரமிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் மமதையிலா பரபிரம்மஸ்வரூபமே நான் மானமிலா பரபிரம்ம நான் சமதையிலா பரபிரம்ம நானே என்று சந்ததமும் சலியாது சிந்தை செய்வாய் துண்ணிய தேகாதியில்லா ஸ்வரூபமே நான் துரிய அறிவான பரஸ்வரூபமே நான் என்னதியான் என்பதிலா ஸ்வரூபமே நான் ஏக பரிபூரணமான் ஸ்வரூபமே நான் ஜன்யமோரணவுமில்லா ஸ்வரூபமே நான் ஜன்மஜரா மரணமில்லா ஸ்வரூபமே நான் அந்நியமில்ல கண்ட ஸ்வரூப நான் என்று அதிதிருடமாயன வரதம் சிந்தை செய்வாய் ஒரு பொழுதும் பந்தமிலா ஸ்வரூபனானே ஒரு பொழுதும் மோக்ஷமிலா ஸ்வரூபனானே துரிசணுவும் தொடராத ஸ்வரூபனானே இல்லா ஸ்வரூபனானே திருஷ்யமேதொன்றுமில்லா திகழ்வு நானே திவ்ய சின்மாத்திரமாம் தெய்வம் நானே இருமையில்லா ஏக்க பரம்பொருள் நான் என்றே எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் ஒரு வடிவாயுள்ள பரஸ்வரூபனானே உள்வெளிகள் ஒன்றுமில்லா ஸ்வரூபனானே பரமச்சிதாகாஷ பரஸ்வரூபனானே பயமணுவும் பற்றியிடா ஸ்வரூபனானே சர்வ பரிபூரணமாம் ஸ்வரூபனானே சர்வத்தின் சித்தாந்த ஸ்வரூபனானே இருமையில்லா கண்டபரஸ்வரூபனான் என்று எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் சின்மாத்திரமான பரஸ்வரூபனானே சின்மயமாம் பரமசிவ ஸ்வரூபனானே சன்மாத்திரமான பரஸ்வரூபனானே சதானந்த கனமான ஸ்வரூபனானே தன்மாத்திரமான பரஸ்வரூபனானே தான் தானாய் தனித்த பரஸ்வரூபனானே நன்மாத்திரமான பரம் பொருள் நான் என்றே நழுவாது தைரியமாய் சிந்தை செய்வாய் கற்பித ஆகாரமில்லா ஸ்வரூபனானே காரியமோரணுவுமில்லா ஸ்வரூபனானே அற்புத ஆகார பரஸ்வரூபனானே அகண்ட பரமாகாஷஸ்வரூபனானே தற்பத லட்சியமான ஸ்வரூபனானே தன் தன்வடிவாம கண்டபர ஸ்வரூபனானே அல்பமிலா பரபிரம்ம ஸ்வரூபனானென்ற அனவரதம் அதி திருடமாய் சிந்தை செய்வாய் சித்தமுதல் ஒரு பொருளும் இலவே இல்லை சின்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் சத்தியமாயொரு பொருளும் இலவே இல்லை சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் இத்வைத்தம் ஒரு காலும் இலவே இல்லை ஏகமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமெல்லாம் அத்வைத்த பரபிரம்மம் அது நான் என்றே அனவரதம் அதிதிருடமாய் சிந்தை செய்வாய் புத்தி முதற்கதீத பரஸ்வரூபனானே பூரணமாய் பொருந்திய சிற்ஸ்வரூபனானே சந்ததமும் சலனமில்லா சொரூபனானே சகல உபாதிகளும் இல்லா ஸ்வரூபனானே துவந்தமில்லா அத்வைத ஸ்வரூபனானே துகளிலே தாம கண்ட பர ஸ்வரூபனானே அந்தமிலா பரபிரம்ம ஸ்வரூபனான் என்று அத்வைத சிந்தனையே அனிஷஞ்செய்வாய் மன்னிய முத்தேகமில்லா ஸ்வரூபனானே மயங்கிய மூன்றவஸ்தையில்லா ஸ்வரூபனானே துண்ணிய ஐங்கோஷமில்லா ஸ்வரூபனானே துக்க சுகம் தொடர்பில்ல தாம் சொரூபனானே இன்னதென இயம்ப ஒன்னா சொரூபனானே இருமையிலா ஏகபர சொரூபனானே அந்நியமில்ல கண்டபர ஸ்வரூபனானென்ற அத்வைத சிந்தனையே அனிஷஞ்செய்வாய் காமாதி விருத்தியில்லா ஸ்வரூபனானே கலங்கும் அகங்காரமில்லா ஸ்வரூபனானே ஹோமாதி கர்மமில்லா ஸ்வரூபனானே ஒரு பயனோரணவுமில்லா ஸ்வரூபனானே நாமாதி விசேஷமில்லா சொரூபனானே நானாவாம்பேதமில்லா ஸ்வரூபனானே யாமாகாதென்ன ஒண்ணா ஸ்வரூபனான் என்ற அத்வைத சிந்தனையே அனிஷம் செய்வாய் ஞாலமுதர் பூத்தமில்லா ஸ்வரூபனானே ஞாத்துரு ஞானாதியில்லா ஸ்வரூபனானே காலமுதர் பேதமில்லா ஸ்வரூபனானே கருது பல தேசமில்லா ஸ்வரூபனானே கோலமுறும் வஸ்துவிலா ஸ்வரூபனானே குணதோஷம் எவையுமில்லா ஸ்வரூபனானே ஆலயமில்ல கண்டபரஸ்வரூபனானென்று அத்வைத்த சிந்தனையே அனிசஞ்செய்வாய் சலன மனோவிருத்தியிலா ஸ்வரூபனானே சந்தேகம் அணுவுமிலா ஸ்வரூபனானே ஸ்திலமளவும் திருஷ்யமில் ஸ்வரூபனானே தெரிவுருவாய் திகழ்கின்ற ஸ்வரூபனானே பலவிதமாம் பேதமில்லா ஸ்வரூபனானே பரஜீவ ஜகங்களிலா ஸ்வரூபனானே அலைவு பெறா கண்டபரஸ்வரூபனான் என்ற அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் சந்ததமும் சின்மயமாம் பிரம்மனானே சலனமிலா சின்மயமாம் பிரம்மனானே சிந்தையிலா சின்மயமாம் பிரம்மனானே சின்னமிலா சின்மயமாம் பிரம்மனானே பந்தமிலா சின்மயமாம் பிரம்மனானே பங்கமிலா சின்மயமாம் பிரம்மனானே அந்தமிலா சின்மயமாம் பிரம்மம் நான் என்ற அத்வைத சிந்தனையே அனிஷஞ்செய்வாய் எப்போதும் தைரியமாய் இடைவிடாமல் ஏகபர சிந்தனையே செய்வாயாகில் சர்வோத சுககனமாம் பரமேனியாய் சங்கல்ப விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து தர்போத சூன்யனாய் தானே தானாய் தனித்திந்த பவபாச முக்தனாவாய் இப்போதிங்கியம்பிய இவ்வர்த்தம் தன்னில் எள்ளளவும் ஐயமில்லை உறுதியீதே அனவரதம் ஆதரவாயிடை வீடாமல் அத்வைத சிந்தனையே செய்வாயாகின் மனதிலுள்ள சங்கையெல்லாம் உடனே தீர்ந்து மகத்தான ஸ்வரூப சுகம் அருவி நிற்பாய் சொனவிதமாய் ஸ்வரூப சுகம் சார்வதற்கே சோர்வு தரும் சங்கமெல்லாம் தூரத்தள்ளே அனகனினதாத்மாவுக்கு பின்னமான அகண்ட பரபிரம்மத்தில் சங்கம் செய்வாய் சத்தியமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சலனமிலா பரபிரம்ம ஸ்வரூபனானே நித்தியமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே நிர்மலமாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சுத்தமதாம் பரபிரம்ம ஸ்வரூபனானே சுககனமாம் பரபிரம்ம ஸ்வரூபனான் என்ற அத்வைத நிச்சயமே அனிசம் செய்தல் அகண்ட பரபிரம்மத்தின் சங்கமாமே அகமென்றும் தேகமல்லன் பொறிகள் அல்லன் அகமென்றும் உயிர்கள் அலன் உள்ளம் அல்லன் அகமென்றும் புத்தி அலன் சித்தன் அல்லன் அகமென்றும் புன்மை அகங்காரம் அல்லன் அகமென்றும் இதன் மூலம் ஞானம் அல்லன் அகமென்றும் இத்வைத்தம் எவையும் அல்லன் அகமென்றும் அத்வைத பிரம்மம் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட சங்கம் அகமென்றும் மூன்று வித தேகம் அல்லன் அகமென்றும் மூன்று வித அவஸ்தை அல்லன் அகமென்றும் ஐந்து வித கோஷம் அல்லன் அகமென்றும் அவையின பீமானி அல்லன் அகமென்றும் சமஷ்டி அல்லன் வியஷ்டி அல்லன் அகமென்றும் ஜகஜீவ பரங்கள் அல்லன் அகமென்றும் அகண்ட பர பிரம்மம் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட சங்கம் அகண்ட பர பிரம்மம் அதே சத்துக்கெல்லாம் அத்தியந்த சத்தாக இருப்பதாலோ அகண்ட பர பிரம்மத்தின் சங்கம் தானே அறிஞனினால் சத் சங்கம் என்னலாகும் அகண்ட பர பிரம்மம் அதே மகத்துக்கெல்லாம் அத்தியந்த மகத்தாக இருப்பதாலோ அகண்டபர பிரம்மத்தின் சங்கம் தானே அறிஞரினால் தத் சங்கம் என்னலாமே அகம் பிரம்ம நிச்சயமே சத்தின் சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தின் சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே ஆத்ம சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட தியானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட ஜானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்டமோட்சம் அகம் பிரம்ம நிச்சயமே அனைத்துமாகும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யில் அதுதானே அகண்ட பர தியானமாகும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அகண்ட பர சமாதியாகும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அகண்டபர ஜானம் ஆகும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அகண்ட பர மாமே அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அநாதிபவ பந்தம் தீர்க்கும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அகண்ட பர மோட்சம் நல்கும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அனந்தவித துன்பம் தீர்க்கும் அகம்பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே நிரதிசையானந்த நல்கும் ஆதலினால் அனவரதம் இடைவிடாமல் திருடமாய் அகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் பழகியதான் மனதில் உள்ள சங்கல்ப விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து பேதமில்லா கண்ட பர பிரம்ம ஜானம் பெற்றதனால் கண்ட சுகம் அனுபவிப்பாய் ஓதியவார கண்ட சுகம் அனுபவித்தோர்க்கு ஒரு காலம் பவ துன்பம் மீண்டும் இல்லை சந்ததமும் அகம் பிரம்ம நிச்சயத்தை சலியாமற் பழகி மனோவிகல்பம் தீர்ந்திங்க அந்தமில்லா கண்ட சுகம் அனுபவித்தோ அகண்ட பர பிரம்ம வடிவானோருக்கு பிந்தியும் இப்பவதுன்பம் அடையும் வண்ணம் பேதமுறும் வேதும் அணுவேனும் இல்லை துவந்தமிலாகண்டபரபிரம்மம் மானோர் துவைதமுறும் பவத்துயரை தொடர்வதெங்கன் அகமெனவே தோற்றுவதும் ஆத்மாக்காரம் அந்நியமாய் தோற்றுவது ஆத்மாக்காரம் மனதாய் தோற்றுவது ஆத்மாக்காரம் என் நினைவாய் தோற்றுவது ஆத்மாக்காரம் பகை உடலாய் தோற்றுவதும் ஆத்மாக்காரம் பல புலலாய் தோற்றுவதும் ஆத்மாகாரம் சக்கலமுமாய் தோற்றுவதும் ஆத்மாகாரம் ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் ஆத்மாகாரம் திரிவிலகங்காரமுமே ஆத்மாகாரம் திகழ் புத்தி சித்தமுமே ஆத்மாகாரம் ஒருவலுறும் காமமுமே ஆத்மாகாரம் லோபமொடு கோபமுமே ஆத்மாகாரம் மறுவலுரு மோகமுமே ஆத்மாகாரம் மதமான மச்சரமும் ஆத்மாக்காரம் சர்வ மனோவிருத்திகளும் ஆத்மாக்காரம் சதசத்தாய் காண்பதெல்லாம் ஆத்மாகாரம் குறைவருனார் சாதனமும் ஆத்மாகாரம் குருபரனும் மாணானும் ஆத்மாக்காரம் அருவிதமாம் லிங்கமுமே ஆத்மாக்காரம் அத்வைத்த நிர்ணயமும் ஆத்மாக்காரம் மறைமுடியின் ஸ்ரவணமும் ஆத்மாக்காரம் மனநமொடு தியானமுமே ஆத்மாகாரம் நிறைவு தரும் ஞானமுமே ஆத்மாகாரம் நிலை பெற்ற மோட்சமும் அவ்வாத்மாகாரம் சலனமுறும் அத்தியாசம் ஆத்மாகாரம் சம்பந்தம் ஒரு மூன்றும் ஆத்மாகாரம் மலைவருசத் சாஸ்திரமும் ஆத்மாகாரம் அனுபந்த சதுஷ்டியமும் ஆத்மாகாரம் பலமருவும் பூமிகளும் ஆத்மாகாரம் பிராரப்தம் ஒரு மூன்றும் ஆத்மாக்காரம் பலவிதமாம் சக்திகளும் ஆத்மாக்காரம் பழகியிடும் சமாதிகளும் ஆத்மாக்காரம் சர்வமுமே சந்ததமும் ஆத்மாக்காரம் சலனமிலா ஆத்மாவே பிரம்மாக்காரம் பிரம்மமதே பிறங்கிய இவ்வாத்மாக்காரம் பேசிய பாபே தமொரு காலும் இல்லை சர்வமுமே ஆத்மாவுக்கு பின்னமான சத்திய சித் சுககனமாம் பிரம்மம் என்றே ஒருமையுடர் நிச்சயமே திருடமாய் பெற்றோர் உடனே இப்பவபாச முக்தனாவான் பேதமுறும் ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் பிரம்மம் என்றும் அப்பிரம்மம் நானே என்றும் ஓதிய இச்சிந்தனையை பிரம்மாபியாசே ஒழியாமல் எப்போதும் பழக வேண்டும் சாதகமாம் சிந்தனையின் பலத்தினாலே சலமனதின் விகல்பமெல்லாம் தவிர்ந்த பின்னர் ஈதையுமே பழகாமல் பரமேயாகி என் நினைவும் நிலையாமல் இருக்க வேண்டும் புத்திரனே ஆதலினால் நீ அப்போதும் பூரடமாம் பாவனையே செய்திங்கத்தால் சித்தமதன் விகல்பமெல்லாம் தீர்ந்த பின்னர் சின்மயமாம் பரபிரம்ம வடிவேயாகே இத்தனையும் இதரத்தை நினையா வண்ணம் எப்போதும் இயங்காது வெறிதீருப்பாய் நித்தியமுமே வெறிதாவிங்குள என்னும் நினைவையுமே நீக்கி நிஜ வடிவாய் நிற்பாய் நினைவையெல்லாம் நீக்கி மனோவாக்கு கெட்டார் நிஜ வடிவாய் நிற்பதுவே நிறைந்த முக்தி நினைவனவும் வேறாக நிகழும் ஆகில் நினைவதுவே மகத்தான பந்தமாகும் நினைவரவே நிற்கின்ற நிஷ்டை தானே நிஜமான அத்வைத்த நிலைமையாகும் நினைவரவே நிற்கின்ற நிஷ்டை தானே நிரதிசய ஆனந்த நிலைமையாமால் நினைவதுவே மகத்தான துன்பம் ஆகும் நினைவதுவே மகத்தான தோஷமாகும் நினைவதுவே அனந்தவித ஜென்மமாகும் நினைவதுவே அத்தியந்த பீதியாகும் நினைவதுவே நிக்கில மகா பாவமாகும் நினைவதுவே நீங்கவொன்னா தாபமாகும் நினைவதுவே ஹிருதயமகா கிரந்தியாகும் நினைவதுவே இத்வைத்தம் யாவும் மாமே ஆதலினால் அநேகவித நினைவை எல்லாம் அகண்ட பர பாவனையால் நினைவால் தள்ளி சாதகமாம் பாவனையால் நினைவெல்லாமும் சற்றேனும் உதியாது மறந்த பின்னர் ஓதிய அப்பாவனையும் ஒழிந்த போதும் உலை மனது கெட்டாத உண்மையாகி பேதமர இருப்பவனே பந்தம் தீர்ந்து பின்னமிலா அகண்டபர முக்தி பெற்றோன் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அகண்டபர பாவனையே செய்வோர்கல்லால் ஜெகம்பரமே முதலியதாய் காண்போர்க்கென்றும் சஞ்சலமான் நினைவையும் தொலையாதென்றே திகம்பரனாம் பரமசிவன் எமக்குரைத்த திருடமான கண்டபர நிர்ணயத்தை தகும் பிரம்மாபியாசிகளுக்கிதமேயாக தத்துவமாய் நின குறைத்தேன் நானே சாட்சியை இவ்வகண்ட ஜக முதலின் நினைவை நினைவையெல்லாம் சாந்தமாக்கும் சாட்சியை இவ்வகண்ட பர நிர்ணயம்தான் சாகின்ற துயரையெல்லாம் சாந்தமாக்கும் சாட்சியை இவ்வகண்ட பர நிர்ணயம்தான் சலனமிலா மோட்ச சுகம் உடலே நல்கும் சாற்றிய எவ்வ கண்டார்த்த நிர்ணயத்தை சலனமர கேட்டுணர்வோன் பரமேயாவன் பக்தியுடன் நகண்ட பர சிவத்தின் தியானம் பழகியதால் நிரதிசைய திருப்தி மேவே இத்தனையும் சங்கல்ப விகல்பமின்றி எப்போதும் ஏக பர சிவமேயாகே மெத்தவுமே சாந்தமதாம் மனதுதானே மெய்யான முக்தி நிலை மேவும் அன்றே அத்தமமாய் சங்கல்ப விகல்பமுற்ற மனதந்த முக்தி நிலை மறுவாதென்றும் நித்தியமுமே கண்டபர சிவனான் என்றே நினைப்பதுவாம் சிவபக்தி மிகுந்தோன் தானே சித்தமுரும்பி கல்பமெல்லாம் உடனே தீர்ந்து சின்மயமாம் பரமசிவத்தானேயாகே இத்துணி செய்பவ கடலை எளிதாய் தாண்டி ஏகமதா முக்தி நிலை இசைவரென்றே சுத்தமதாய் ரிபுமுனிவன் நிதாகனுக்கு சூட்சுமமாம் பரம்பொருளை சொன்னானன்றே அந்தமற்ற அகண்ட பரம்பொருள் அகமெனச் செய்யும் தியான பலத்தினால் சிந்தையொற்ற விகல்பம் அனைத்துமே சிறிதுமின்றி சிதைந்துட நிப்பவ பந்தம் யாவும் விடுத்துயர் முக்தியை பற்றலாமென இங்கு பகர்ந்திடல் சுந்தரானந்த தாண்டவமாடனம் சுத்த ஈசன் அகண்டஸ்வரூபமே சுந்தரானந்த தாண்டவமாடனம் சுத்த ஈசன் அகண்டஸ்வரூபமே நம் சுத்த ஈசன் அகண்டஸ்வரூபமே இருபத்தொன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்